நாணயத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது காரியத்தின் கடை தொகையை கேட்டால் அங்கே ஒரு மனிதன் மேல் விழுந்த ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறது If we hear the conclusion of the whole matter, it has been set about the duty which is fall upon a man. மனிதனுக்கு இந்த உலகத்துல பல கடமைகள் இருக்கிறது There are various duties found on a man here. ஆனால் எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த ஒரு கடமை இங்கே தேவனுடைய வசனத்திலே But it has been set in the word of God, the duty which is for all a man. வேலை ஸ்தலங்களிலே சில கடமை இருக்கிறது In the, in the duty, workplace, we are having some duties. ஆ, நீங்கள் வேலை பார்க்கிற கம்பெனிகள்ல உங்களுக்கு சில கடமைகள் In the இருக்கிறது companies where you are working, you are having some duties. உங்களுடைய பிசினஸ்ல சில கடமைகள் இருக்கிறது In your business, you are having some duties. ஆ, இப்படி கடமைகள் நிறைந்தவனாக மனிதன் காணப்படுகிறார் The man is full of duties likewise. ஆனால் இவைகளுக்கு மத்தியில நீ தேவனுக்கும் கடமை செலுத்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும் In the midst of that, you have to offer your duties unto the Lord too. ஒருவேளை கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட கடமைகளை நாம் தவறி இருக்கலாம் Perhaps we might have failed to do the duties in the past days of ஆனால் us. இன்றைக்கு நீ கடமை எந்த எந்த நிலவரத்திலே செய்ய வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் today you have to learn in what manner you have to do the duty உன்னுடைய கடமையிலே நீ தவறி இருக்கிறாயா இல்லாவிட்டால் கடமையை நீ மீறி இருக்கிறாயா என்பதை நீ இப்பொழுது சிந்திக்க வேண்டும் You have to meditate yourself now whether you have fail in your duty or transgress any time நீ ஒரு அந்நியனை போல நீ விட கூடாது You in go like a stranger இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷர் அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர் மேல விழுந்த ஒரு கடமை அவனுக்கு ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு Here it has been said about the two things. It is a duty for whole man. ஒன்று தேவனுக்கு பயப்படுவது One thing we have to fear God. இரண்டாவது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது Secondly, we have to keep His commandments. இதை தான் பிரசங்கி 12ல 13 வசனத்துல அழகாக சொல்லுகிறார் It has been said about Ecclesiastes chapter 12 verse verse 13 beautifully. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் அது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த ஒரு கடமை Fear God and keep His commandment, for this is the whole duty of a man. தேவனுக்கு பயப்படுதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை செழிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது fearing god make it has a power to make a man's life flourish ஒரு குடும்ப பொறுப்பாளன் இல்லாவிட்டால் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிற ஒரு பெண் தேவனுக்கு பயந்தால் அவள் குடும்பம் செழிக்கும் The, the husband or the wife, those who are responsible for a family, if they fear God, their family will be flourishing. நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய குடும்பத்தினுடைய தன்மையை சொல்லி இருக்கிறது The 128 Psalm said about the nature of a family member, those who fear God. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தால் அவன் மனைவி எப்படி இருப்பாள் அவள் பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் If a man fear God, how shall be his wife and the children of him? ஒரு பெண் எப்படி இருந்தால் அவளுடைய புருஷன் எப்படி இருப்பான் ஆண் அவளுடைய மன பிள்ளைகள் எப்படி இருப்பார் If uh, how does a woman, then how shall his how shall her husband and the children be? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும் The children of God, first of all, they have to get afraid of God. நீ மனுஷனுக்கு பயந்தால் அது உனக்கு கண்ணியை வருவிக்கும் If you fear God, it shall bring you a snare. ஆனால் நம்மில் அநேகர் மனுஷனுக்கு தான் பயப்படுகிறார் But many of us, we are going on fearing men. பெற்றோர்களுக்கு சிலர் பயப்படுவது உண்டு Some people are fearing uh, their parents. சிலர் மனி- மனைவிகளுக்கு பயப்படுகிற உண்டு புருஷருக்கு பயப்படுகிற உண்டு some of fearing husband and some of fearing their wife ஒரு சிலர் தங்களுடைய அதிகாரிகளுக்கு பயப்படுவார்கள் some people will fear about their authorities இதெல்லாம் உலகத்துல உள்ள பயப்படுகிற தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது it has been said about the nature they fear in the world ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் In the midst of that, we should be the people we are to fear God. ஆ, தேவனுக்கு பயப்படுதல் என்பது உன்னுடைய வாழ்வை செழிப்பாக மாற்றும் உன் சந்ததியை கூட நீ காண்பாய் Fearing God, it shall also make your life a prosperous one. You can see your generation too. பாருங்க நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது When you read Psalms 128, அ- அங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம் அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான் here we can also see clearly, we can see the life of Jerusalem. பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் காண்பான் பார்ப்பாய் he shall see the children children of him அப்ப தேவனுக்கு நீ பயப்படுகிறது உன்மேல் விழுந்த ஒரு கடமை it is also duty which is fall upon you you have to fear god லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we read gospel of luke chapter 18 அங்கே தேவனுக்கு தேவனையும் மதியாதவன் மனுஷனையும் மதியாதவன் ஒருவன் இருக்கிறான் there is also a man he never regard man or god அவன் யாரையுமே மதிக்காத ஒரு மனுஷன் அப்படினா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் அநீதியுள்ள நியாயாதிபதியாக தான் இருப்பான் if a man he never regard anybody means he will be a unrighteous judge இன்றைக்கு நம்ம மேல விழுந்த முதல் கடமை நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் The first duty which is fall upon us, we have to fear God. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறார் One thing you have to understand that whether anybody see or not, the Lord God is watching us. பாருங்க தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார் Here see the eyes of the Lord is going to and fro over the earth. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் where shall i go that where shall i go beyond your eyes ஒரு மனிதன் சொல்றான் நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடித்து விடும் a man says even though if i make my bed in the hell your hand shall stretch me விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து நான் உயர எழும்பினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடித்து விடும் even though if i take the morning wings and go up your hand shall catch me அப்ப தேவன் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் only the lord god is going on watching you பாருங்க நீ என்னை மறுதலிப்பா என்று ஒரு மனித மனிதனிடத்தில் அவர் சொல்லிவிட்டார் and you a man the lord god said you shall deny me அவனுக்கு மறுதலித்த முதல் மறுதலிப்புல அவனுக்கு சிந்தையில அது உரக்கவே இல்லை first of all he did not realize that when he denied first இரண்டாவது தரம் அவன் மறுதலித்தான் அப்பொழுது அவனுக்கு புத்தியில ஏறவே இல்லை the second time also he denied but he did not understand that மூன்றாவது அந்த கோழி கூ ஆரம்பித்தது thirdly the cock அந்த சேவல் கூன உடனே உடனே தடுமாறிட்டான் then the cock crow he was trembled மெல்ல திரும்பி பார்த்தான் he just stand uh, slowly யாரே சொன்ன திரும்பி uh, அங்க பார்த்தா அவர் இருந்தாரு தேவனுடைய கண்கள் ஒரு ஆயிரம் புறஜாதிகள் இருந்தா அதுக்கு நடுவுல நீ இருந்தா உன்னை தான் நெஞ்சிட்டே இருக்கும் அவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே If the eyes of the Lord will be keenly watching and you in the midst of the thousand Gentiles you. இந்த பெரிய தலைவர்களுக்கு பாடி கார்டு போட்டிருக்கிறாங்க There are also bodyguards for the uh, eminent leaders. ஆ, அவங்களுக்கெல்லாம் அவங்க கூடியே நிப்பாங்க They will be going on standing with them. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த மீட்டிங்ல இருந்தாலும் இவர்களுடைய கண்கள் யாரை தான் பாதுகாக்கும் இவங்களையே தான் பாத்துட்டு even though lakhs of people will be in the meeting the bodyguards eyes will be watching their leaders அவங்க அந்த அவங்களையே தான் பாத்துட்டே இருப்பாங்க அவங்க கண்கள் அங்க தான் பதிக்கப்படும் only their eyes will be fixed on their leaders அதுபோல likewise இந்த பூலோகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது even though millions of people are found on the earth the lord god's eyes is watching on the just people நீ தேவனுக்கு பயப்பட்டால் உன்மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கும் if you fear god upon you the Lord God will be watching. உன்னுடைய கடமை தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும் It is your duty, you have to fear God. நீ மனுஷனுக்கு பயப்படுறியோ இல்லையோ நீ தேவனுக்கு பயந்து பார் Whether you fear men or not, you have to fear God. தேவனுக்கு பயந்தால் என்ன சம்பவிக்கும் What shall happen unto you if you fear God? நூத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தின்படி According to Psalms 103 verse 10, ஆ, தேவனுக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து the கொள்ளுகிறது grace shall compass about the people, those who fear God. நீ உன் கடமையை செஞ்சா அதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு If you do your duty, there is a reward for you. நீ கடமை செய்தா அதுக்கு ஒரு கூலி உண்டு if you do your duty you shall receive a wages நீ கடமை தவறாது இருந்தால் உன்னை கணம் பண்ணுவான் if you don't fail your duty you shall be honoured அதுபோல நீ தேவனுக்கு பயந்த அந்த கடமையை நீ செய்தால் if likewise you has do the duty fearing God தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் the grace of God shall compass you about நீ மொழிகள் 9 10 இன் படி அகார்டிங் டு ப்ரோவர்ப்ஸ் 9:10 கர்த்தருக்கு நீ பயப்பட ஆரம்பித்தால் உனக்குள்ளும் உன் பிள்ளைகளுக்குள்ளும் ஞானத்தை கர்த்தர் செயல்படுத்த தொடங்குவார் if you start of fearing the Lord Lord God shall apply his wisdom you and in your children. பாருங்க நீங்க உங்க கடமையை செஞ்சு பாருங்க தேவனுக்கு பயந்து பாருங்க கர்த்தர் உனக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் Suppose you also just a sort of fear the Lord how many blessings the Lord has kept for you. இந்த மெசேஜினுடைய சாராம்சம் இல்லாட்ட இந்த இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னா தேவனுக்கு பயந்தவன் பாவம் செய்ய மாட்டான். So here the gist of the word of God the message a man one who fear God will not do sin. அவனை எகிப்தில் போட்டாலும் பாவம் செய்ய மாட்டான். Even though if he is placed in Egypt he will not do sin. sin போத்திபார் வீட்ல வச்சாலும் பாவம் செய்ய மாட்டான் if he is placed in the house of potiphar he will not do sin சிறைச்சாலையில போட்டாலும் பாவம் செய்ய மாட்டான் even though if you have imprisoned him he will not do sin அவனை சிங்காசனத்தில் தூக்கி வச்சாலும் பாவம் செய்ய மாட்டான் if you have placed him on the throne he will never do sin கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எல்லாத்தையும் அப்படியே ஜீவனையே தியாகமா கொடுத்துருவான் the man who fears god he will commit his own life and surrender himself ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான்னு சொல்றான் பயந்து பயந்து நடக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னானா ஒன்னு பாவம் செய்ய மாட்டான் ரெண்டாவது தனக்குள்ளதை அப்படியே கொடுத்துருவான் If a man say, I am fearing God, mean he will not first of all do sin, nextly he commit everything, everything to God. ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கத்தர் கொடுத்தார். The Lord gave a son unto Abraham. அந்த குமாரனை பலியிடும்படியாக கத்தர் சொன்னார். The Lord asked him to sacrifice his son. அங்க என்ன நடந்தது? What happened here? அவன் அவனை கொண்டு போய் கிடத்தி அந்த பட்டயத்தை உருவி ஓங்கி விட்டான். After the the man, the man took his own son and laid on him and stretched his sword. அந்த பட்டயத்தை ஓங்கின பொழுது கத்தர் சொன்னார் நீ தேவனுக்கு தேவனுக்கு பயந்தவன் என்று நான் இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன் When he says shout, is where the Lord God said, I know that now you fear go அப்ப பாருங்க எப்பொழுது ஒரு விசுவாசத்தின் தகப்பனை கர்த்தர் பயந்திருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறார் See here now at what time the Lord God came to understand when he was fearing God, the father of faith. அவன் தேவனுக்கு சிநேகிதன் He was a friend of God. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றார் நீ இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் Seeing the under- the one, the Lord God said, I know that now you fear God. தன்னுடைய ஒரே பிள்ளையே அப்படியே அர்ப்பணிக்கும் பொழுது சொன்னார் நீ இப்பொழுது எனக்காக நீ பயந்திருக்க when he also just dedicated his only once and the lord god said i know be you love if fear god 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது psalm 115 verse 13 கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் if you fear god the lord god shall bless thee நீ சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி whether you are a small one or a great one கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் the lord god shall bless the young one and the great one those who fear god 112ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்தவன் பாக்கியவான் It has been said about a man who fear God is a blessed man according to Psalms 112 நான் இந்த வசனங்களை ஏன் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் Why I want to place it before all this verse? தேவனுக்கு பயப்படுவது உன்மேல் விழுந்த ஒரு கடமை It is a duty upon you, you have to fear God. தேவனுக்கு பயந்தா உனக்கு என்ன கூலி கிடைக்கும் ரிவார்ட் கிடைக்கும் தான் நான் இப்போ உனக்கு சொல்றேன் I want to tell you that what shall the reward you shall receive or the coolie or the wages you shall receive if you fear God. 34 ஆம் சங்கீதம் 9 ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயந்தவனுக்கு குறைவே இல்லை has been said about there is no lackness for a man who fear God. Psalms 13, 34 9. தேவனுக்கு நீங்கள் பயப்பட You have to fear God. கத்தருக்கு பயப்படுற மனுஷன் பாவம் செய்யவே மாட்டான் A man who fears God does not so- do sin. அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் He may get chances. சூழ்நிலை அமையும் The situation may also be a favorable one. தள்ளப்பட்டு கொண்டு போய் விடப்படுவான் He shall be pushed to the particular place, ஆனா அவன் அப்படி செய்ய மாட்டான் but he will not do sin. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்தவன் Because he is a man fearing God. மனைவி பார்க்கலன்னு செய்ய மாட்டான் Because the wife wife is not watching he will not do புருஷன் பார்க்கலன்னு செய்ய மாட்டான் she will not do because her husband is not watching தேவன் பார்க்கிறார்னு அவன் செய்ய மாட்டான் he because the lord god is watching he will not do sin அவன் மைண்ட்ல தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் because he is seeing the lord god is with him ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் what does a man say கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருப்பதினால் நான் அசைக்கப்படுவதே I said the lord in my right and I shall not be moved at all ஆண்டவரோடு ஒரு மனுஷன் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான் முன்னூறு வருஷம் நடந்தார் a man who was also walking with the lord for 300 years எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க how it shall be just think it over நமக்கு இந்த ராபோஜன் எடுத்து 1 week கூட ஆகல நீங்க எங்க இருக்கீங்க அவங்களுக்கும் ஆண்டவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் னு பாருங்க i do not know after taking the communion one week has not passed where are you and what is the distance between தேவனுக்கு பயப்படுவது நம்மேல் விழுந்த ஒரு கடமை it is as a duty upon us fear god இரண்டாவது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது secondly we have to keep the commandments of god பழைய ஏற்பாட்டு ஏற்பாட்டில் பத்து கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்தார் The Lord God gave ten commandments in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் அதை ரெண்டு கட்டளைகளாக மாற்றினார். In the New Testament we changed into two commandments. நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு கட்டளைகள் rules and regulations இருக்கு? Even the school which you are studying how many rules and regulations are being given. உங்களுடைய கம்பெனிலேயே எவ்வளவு நீங்க சட்டதிட்டங்கள் வச்சிருக்கீங்க? Even in your company how many rules how you are, you are giving. அதுபோல பைபிள்லயும் பல சட்டதிட்டங்கள் கற்பனைகள் இருக்கிறது. like was even though in the Bible also there are statutes as well as the commandments and laws of God. ஒரு மனிதன் சொல்றான் நான் உம்முடைய கற்பனைகளின்படியே ஓடுவேன். One man says, Lord, according to thy commandment I shall run. என் இருதயத்தை நீர் விசாலமாக்கும்போது நான் உம்முடைய கற்பனைகளின்படி என்ன செய்வேன்? ஓடிக்கிட்டே இருப்பேன். When you enlarge my God, I shall walk according to thy commandments. ஆசீர்வாதமும் சாபமும் நம்முடைய கையில தான் இருக்கு. Only in our hands the blessing as well as the curse. ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவுல தான் இருக்கிறது. Only the life and death are found in the tongue of the, in our tongue. உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we read in Deuteronomy, இந்த கற்பனைகளை கட்டளை கைக்கொண்டால் ஆசீர்வாதம் பலிக்கும் If you keep this commandment, you shall get the blessing. இந்த கற்பனைகளை நீ கைக்கொள்ளாத பட்சத்தில் சாபம் உன்மேல் வந்து பலிக்கும் Unless you keep this commandment, the, all the curses will come upon you. ஒவ்வொரு ஸ்கூ- ஒரு கம்பெனியில் நீங்க போயிட்டா கூட அவங்க சொல்லுவாங்க இந்த கம்பெனியின் சட்ட திட்டங்களை நான் மதிக்கிறேன் So if you go each and every company, they'll be saying, I'm just respecting the rules and regulation of this company. பைபிள்ல அநேக உபதேசங்கள் இருக்கு In the Bible, there are so many doctrines are given. இப்ப நம்ம ஊழியத்துக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க Now we are selecting the people for for the ministry சும்மா வந்தவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் எடுத்துற மாட்டாங்க we easily we cannot select all the people those who have come here அவங்க ஜெபிச்சு எடுத்துட்ட பிறகு after they have been prayed and selected ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க they will be giving one application அதை வாசித்து கையெழுத்திடுங்கன்னு சொல்வாங்க they will be saying you have to read it and sign it அதான் bond that is the bond bond paper கையில kudupanga the bond paper will be given in your hand adha அத படிச்சு பாக்குறது படிச்சு பார்த்துட்டு podunga போடுங்கம்மா so after reading that you have to sign it nee நீ விசுவாசியா இருந்தது பெருசல்ல it is not a great matter you have been a believer அழைப்பு கிடைத்தது பெருசல்ல it is not a matter you got the calling to உன்னை ஊழியத்துக்கு எடுத்ததும் பெருசல்ல it is not the matter you have been selected for the ministry nee or நீ ஒரு பாண்ட்ல அந்த பேப்பர்ல வாசிச்சிட்டு கையெழுத்து podu so after reading some rules in the bond paper you have to sign it இந்த உபதேச satta thittangalai ஏற்றுக்கொள்கிறேன் i am just accepting all the rules and regulation of this doctrine இந்த சபையின் நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் I receive all the restriction of the church இந்த உடன் இந்த உபதேசத்துக்கு மாறாக நான் செயல்படும் பொழுது when i am just working against uh, the uh, uh, doctrine இந்த நடத்திப்பை நான் எதிர்க்கும் பொழுது when i resist this leading or guidance இந்த நடத்துதலுக்கு நான் கீழ்படியாமல் போகும் பொழுது when i do not obey this guiding நான் இந்த ஊழியத்தின் தகுதியை இழந்து விடுகிறேன் I am losing the worthiness of this ministry அவ்வளவுதான் நீங்களே ஸ்டார்டிங்லயே அதுதான் மரண பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி தான் எழுதி கொடுத்தா வராங்க likewise you have to give the testament of death you have to write in the beginning என்ன ஒரு 10 வருஷம் ஒளிஞ்சி 20 வருஷம் ஒளிஞ்சி செஞ்சிட்டு நான் வெளிய போயிடு என் வாழ்க்கையே போயிருச்சு எனக்கு நஷ்ட ஈடு அந்த ஸ்கீம் இல்ல இங்க கிடையாது there is no scheme like you have to give any law any compensation like after working here for 20 years or 30 years you go out you should not ask any compensation இங்க கம்பெனி ஆக்ட் கிடையாது there is no act act of company here company act படி உனக்கு தீர்ப்பு கொடுக்கப்படாது so according to the act of the company you should not be judge இந்த பிரமாண ஸ்தானங்களை மீறும் பொழுது நான் அந்த ஊழியன் என்கிற ஸ்தானத்தை நானே என்ன செய்கிறேன் இழக்கிறேன் when i violate all the rules and regulation i myself lose all the the worthiness of the minister நீ இந்த கற்பனைகளை கைக்கொண்டால் கர்த்தர் உனக்கு பரிகாரி if you follow and keep the commandment the lord god shall be a healer to you இந்த கற்பனைகளை நீ கைக்கொள்ளாவிட்டால் நீ மருத்துவனை தான் தேடி ஆக வேண்டும் unless you come on, keep all the commandment you have to go and seek the physician நீ இந்த கற்பனைகளை கைக்கொண்டால் உனக்கு கொடுக்கிற அந்த பிரதிபலன் என்ன what is the reward given unto you if you follow the commandments நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது there are hundreds of of things are here நான் பக்தி விருத்திக்காக மூன்றை வைக்கிறேன் i want to place if you only three things for the edification sake கர்த்தருடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டால் அது உன் கடமை அந்த கடமையை நீ கரெக்ட்டா நிறைவேற்றினேனா ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உனக்கு இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும் So is a duty upon you if you follow the commandments of God you shall be going on receiving the mercy for thousand generations of you. உபாகம 20 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 20 verse 6 அங்க சொல்லி இருக்கிறது ஆயிரம் தலைமுறை one generation generation one சந்ததி முழுவதும் இரக்கம் உள்ள சந்ததியாய் மாறிக்கொண்டே இருக்கும். So it has been said about thousand generation of you generation after generation you shall be receiving the mercy of God. தேவனுடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டால் If you keep the commandments of God லேவியராகமும் 20 இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களின்படி according to Leviticus chapter 26 verse 3 and 4 ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மலையை கத்தர் அனுப்பிக்கிட்டே the Lord God shall send the dew the rain in the due time ஏற்ற நேரத்துல உனக்கு சகாயம் கிடைக்கும் so you shall be receiving the benefit in the due season ஏற்ற நேரத்துல கத்தர் உனக்கு உதவி கொடுப்பார் the Lord God shall give you help in the due season ஏற்ற நேரத்துல ஒரு வழியை திறப்பார் the Lord God shall open the way in the due season அப்படி தான் பைபிள் தெளிவா சொல்லுது the Bible says clearly likewise உன் தேசத்துல மலையை அனுப்புவேன்னு சொல்லாம ஏற்ற நேரத்துல கத்தர் உனக்கு மழை அனுப்புவார் So it has been not said, I shall send rain in the land, the due season, the Lord shall send rain for you. உபாகமம் ஆறு ஒன்றின்படி According to Deuteronomy six one. தேவனுடைய கற்பனைகளை நீ சரியான விதத்துல கைக்கொண்டால் உன் வாழ்நாள் நீடிக்கும் If you also follow and keep the commandments of God in the right, in a right manner, your life shall be a prolonging one. நேத்து பார்த்தனே சிரிச்சுக்கிட்டு இருந்தானே இன்னைக்கு போயிட்டானேன்னு சொல்ல மாட்டாங்க They will not say, yesterday I have seen him, he was laughing and smiling, today he has gone. உன் வாழ்நாள் நீடிக்கும் Your life shall be prolonging. ஆ, பைபிள் பைபிள் சொல்லுகிறது பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதரும் The Bible say, don't take me in the half life of me. நான் உன்னுடைய உன் மேல் விழுந்த கடமை இல்லாவிட்டால் உலகம் எங்கும் இருக்கிற மனிதர்கள் மேல் விழுந்த கடமை என்ன What is the duty which is upon you as well as the whole people, those who are on the world? ஆ, தேவனுடைய உன் மேல் விழுந்த கடமை என்ன What is the duty which is fall upon you? ஆ, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும் You have to fear God. கர்த்தருக்கு பயப்படுங்க Fear God. மனுஷன் பார்க்கட்டாலும் தெய்வம் பார்க்கிறார் Whether the man see or not, the Lord God is watching you. மனுஷன் விசாரிக்கட்டாலும் தெய்வம் விசாரிப்பார் Even though the man care not for you, the Lord God careth for you. மனிதன் உன்னை நியாயம் தீர்க்காவிட்டாலும் தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார். Even though the man executes not judgment upon you, the Lord God execute judgment upon you. அதை நீங்க ரொம்ப கவனத்துல வைத்து நீ தேவனுக்கு பயந்தவனாய் இருக்க வேண்டும். Likewise you should be so concerned about you have to fear God. இதுதான் முதலாவது எல்லா மனுஷர் மேல விழுந்த ஒரு கடமை. This is the first duty which is fall upon the whole human being. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது 12 பிரசங்கி 12 13 சொல்லுது எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை இதுவே Likewise only it has been said in Ecclesiastes chapter 12, 13, it is the duty of the whole human being. சரி ஒரு விசுவாசியின் மேல் விழுந்த கடமை என்ன But what is the duty upon a be- believer? இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய கடமைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் I want to place it before the duty of a spiritual man today. ஆ, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கு நீங்க அதெல்லாம் மறந்துட்டு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க முடியாது So you are having some duty, you shouldn't just uh, forget about, it. you shouldn't just go as you like. சில குடும்பங்கள்ல பொறுப்பற்ற பெற்றோர்கள் உண்டு Some, in some families, some parents, they they don't have any responsibility. duty. சில குடும்பத்துல பொறுப்பற்ற பிள்ளைகள் உண்டு in some family there are also children they don't have any duty at all அதுபோல ஊழியக்காரரும் விசுவாசிகளும் பொறுப்பற்றவர்களாக கடமை ஆற்றக்கூடியவர்களாய் கடமை அற்ற அற்றவர்களாய் நீங்கள் இருந்து விட கூடாது likewise the servants of god the believer you should not act like without doing the duties of you இன்னைக்கு உன் கண்ணை மூடினா if you suppose close your eyes today உன் கடமையை செய்தாயா have you done your duty அதுக்கு பதில் என்ன சொல்லணும் what what the answer you have to say ஆமா ஆண்டவரே கடமையை செய்தேன் i have done my duty அப்படி தான் பைபிள் சொல்லுது the bible says so அப்பிரயோஜன கடினமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்து முடித்தோம் ஆண்டவரே நீ போய் சொல்லணும் You have to say, go and say, Lord, we are the unprofitable servant. Only we have done our duties. விசுவ- விசுவாசி ஊழியன் மேல் விழுந்த கடமை என்ன What is the duty fall upon the servants of God and the believers? முதலாம் குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் In first corinthian uh, Ninth nine ஒன்பது பதினாறு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ பாருங்க ஒரு ஊழியக்காரன் இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை அறிக்கையை பாருங்க see the confession of the statement of a child of god and a பிரசங்கிப்பதுங்கிறது இப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டு பிரசங்கமோ இல்ல மெயின் மீட்டிங்ல போட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி பிரசங்கிக்கிறதா பிரசங்கம் என்று அல்ல it is not the meaning that you have to preach the gospel um you have to stand in front of a great podium and a stage and in a great meeting you have to preach ஊழியக்காரன் மட்டும் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு அல்ல it is not so only only the servants of God, they have to preach the gospel. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ பிரசங்கத்தை நீ செய்ய வேண்டும் In season or out of season, you have to go on proclaim the gospel. உன் வேலை ஸ்தலத்துல நீ சுவிசேஷம் சொல்லலாமே In the workplace of you, can you, you can also say the uh, the gospel. உபதேசம் சொல்ல ஊழியக்காரன் இருக்கிறான் There there are also servants of God to say the doctrine. ஆ, சுவிசேஷம் சொல்ல விசுவாசிகள் தேவை Only we need the believers to proclaim the gospel. சுவிசேஷம் நற்செய்தியை நீ அறிவிக்க வேண்டும் You have to proclaim the gospel, the good tidings. இயேசுதான் அந்த நற்செய்தி Only Jesus Jesus Christ is a good tidings. சுவிசேஷத்தை பிரசங்கிதால் இருந்தால் எனக்கு ஐயோ. It has been said about oh to me if I do not preach the gospel. அது என் மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. It is a necessity which is fall upon me. நீங்க வீட்ல சமையல் பண்றீங்க. You are cooking at home. துணி துவைக்கிறீங்க. You are washing your clothes at home. குடும்பத்துல பல காரியங்கள் செய்றீங்க. You are doing various domestic chores at your house. ஆனா சுவிசேஷம் எவ்வளவு நீ சொல்ற? Then how much gospel are you proclaiming? அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றியா? Yes, are you saying you don't have any time? உங்களுக்கு நீங்க அநேகர் பாருங்க பாருங்க பரலோகத்துல வந்து நின்னுட்டு இந்த क्वेश्चनக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்க போறீங்க I seeing here many of the people after coming into the heaven heaven they will they are going to stumble without getting the answer for this question நீ பரலோகத்துக்கு போகும்போது நீ எவ்வளவு கடமை செய்தாய் என்று கேட்பார் So when you go unto heaven, he shall ask you a question, how much duty have you done? நீ எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி இருக்கிற How much gospel have you said? அது உன்மேல் விழுந்த கடமை அவன் பவுல் சொல்லுகிறான் என் அது என்னுடைய கடமைன்னு சொல்ற Paul speaks here, it is the duty which is fall upon me. அது பெருமையா அதை போய் நம்ம சொல்ல நம்ம இவ்வளவு ஊழியம் செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் No need to say boast ourselves, we have done this- much of ministry. ஆ, இந்த ஊழியம் வந்து உன்னுடைய கடமை This ministry is a duty of you. எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்க And to how many souls have you also proclaimed the gospel? வாரத்துல ஒரு நாள் செய்யறதே பெரிய அதிசயங்க it is also great great wonder doing one day in week அதுவும் இந்த கழுதை தேஞ்சு என்ன செஞ்சுச்சான் கட்டரும்பா மாறிடுச்சான் அப்படி குறைஞ்சிட்டே வரும். As if like the ask has decreased and become the uh, the ant. ஊழியக்காரர்கள் அஹ், சுவிசேஷம் சொல்ல நாம் ஊழியக்காரராக எழும்ப வேண்டும் We have to arise like a stand up like the servant of God to tell the நான் gospel. ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் I alone just uh, uh, thresh the uh, wine, uh, wine. சாகும்போது கூட நீ சுவிசேஷம் சொல்லி தான் சாவணும் Even at the time of death, you have to tell the gospel and say, die. அஹ், சாயங்காலம் போங்க போய் ஊழியம் செய்யுங்க So evening time you go and do the ministry. இன்னைக்கு சொல்லிட்ட உடனே ஒரு பதினெட்டு ஆயிடும் அந்த லிஸ்ட் So today I have sent where the list will be the 18. அப்படி அல்ல. It is not so. நீ இன்னைக்கு கண்ணை மூடுனா எவ்வளவு சுவிசேஷம் சொன்ன அது உன் மேல விழுந்த ஒரு கடமை. Suppose if you close your eyes how much gospel have you given is a duty which is fall upon you. நான் வாலிப பையன் நான் எப்படி போய் சொல்றேன்னு சொல்றியா? Are you saying I am a young man how can I go and proclaim the gospel? உனக்கு மெடிக்கல் ரெப்னா தெரு தெருவா போற டாக்டர் டாக்டரா ஏறற வெளிய போயா அப்படினு சொன்னா கூட சார் வெரி சாரி அப்படிங்கறீல. வெக்கம் இல்லாம சிரிக்கிற அது அப்ப அது வேலை தானே சம்பளம் கொடுக்கறான்னு செய்றீல. Because you are giving the wages because you are a medical rep you are going going street by street and hospital after hospital. If they are even shouting at you, you are going and with a smiling face doing. ஒரு யூதனுக்கு பாஸ்டர் டான் சுவிசேஷம் சொன்னார் And a Jewish man, the law, uh, Pastor Don gave the gospel. பளிச்சுன்னு துப்பிட்டான் மோதல். He suddenly sweat upon his face. இயேசுவை பத்தி என்கிட்ட பேசாத. Don't please talk to me about Jesus Christ. அவர் தொடச்சிக்கிட்டே சொன்னாராம். Wiping his uh, face he said. என்ன சொல்லிருப்பாரு சொல்லுங்க நீங்க நான் சொல்லிருக்கேன். I have told you. இயேசுவை பத்தி சொன்ன உடனே அவன் துப்பிட்டான் When he said about Jesus Christ, he spat on his face. அவர் தொடச்சிக்கிட்டே இயேசு நேசிக்கிறார்னு சொன்னாராம் Wiping there, he was saying, Jesus loves you. அவர் சொன்னாராம் So, நீ பின்பற்றுகிற யூத மதம் என்னை துப்ப சொல்லுகிறது the Jewish uh, religion or what you follow, it may, ask you to uh, spit on me. நாம் பின்பற்றுகிற இயேசு துப்புனா கூட உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல சொல்லுது even the lord jesus christ which i love you even though you spit on me it, he may ask me to love you நீங்க என்ன செய்வீங்க what you will do கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார் the lord god shall judge you நான் ஜெபிச்சா செத்து போயிடுவேன்னு சொல்லுவேன் if i pray you will die அப்படிதான் நம்ம செய்றோம் likewise only we do know சுவிசேஷம் எவ்வளவு நம்ம பிரசங்கிக்கிறோம் how much you are proclaiming the gospel இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க சுவிசேஷம் ஊழியம் செய்றீங்க those are seated here how many are doing the ministry of gospel இப்போ நமக்கு பைபிள் தூக்கி வரதுக்கு வெக்கமா இருக்கு பாட்டு புக் தூக்கிட்டு வரனா இன்னும் கொஞ்சம் வெக்கமா இருக்கு now we are also shaming to bring the Bible as well as the hymn books அதுக்காக பாட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரான் ஏன்னா அது ஒரு மூணு புக்கு தூக்கிட்டு அலையணும் இல்ல so because after the songs over they are coming we are they have to carry 3 books நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற and how many people are you proclaiming the gospel Titanic கப்பல் பாத்துக்கிங்களா Have you ever seen the Titanic ship? நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை படத்தில் பார்த்தோம் straightly we have not seen in the film we have seen எல்லா விசுவாசியும் பார்த்திருமா இதெல்லாம் all believers might have seen that அவன் என்னத பார்க்கறானோ அவனுக்கே தெரியாது they do not know what they are watching அந்த கப்பல் கவிழ்ந்தது that ship was a sunk கவிழ்க்க முடியாத கப்பலை கர்த்தர் உடைச்சு என்ன செஞ்சாரு கவிழ்த்தார் the ship which couldn't even sink in the lord god broke it and made to sink அதுல மொத்தமே 6 பேரோ எத்தனை பேரோ தப்புனாங்க only 6 people were escaped from that அவ்வளவுதான் அதுக்கு ஒரு மெமோரியல் கூட்டம் ஒரு நினைவு கூட்டம் வைத்தாங்க There was a memorial service or meeting conducted for that. அதுல ஒரு வாலிபன் சாட்சி சொன்னான் In there, a young man gave the testimony. அந்த ஆறு பேர்ல அவன் ஒருத்தன் He was one among the six persons. ஒரு யூத் ஒரு He was a very youth man. ஆ, அவன் சொல்றான் He says so. அதே கப்பல்ல ஒரு பாஸ்டர் அதாவது ஒரு போதகர் ஊழிய பிரயாணம் பண்ணார் In the same ship, there was also a preacher, the pastor, he was uh, wa- wa- traveling. அந்த சொகுசு கப்பல்ல போய் பயணம் செய்து அந்த பிளசண்ட அனுபவிக்க அவர் போகல He did not go on enjoy the pleasant nature in the other uh, ship அடுத்த துறைமுகத்துல இறங்கி அவருக்கு ஒரு நாலு நாள் மீட்டிங் இருந்துச்சு அதுக்காக போயிட்டு இருந்தார் because he wanted to go to the next harbor to attend the four days meeting தன்னுடைய மகளையும் where- with his own uh, daughter. அஹ், தன்னுடைய மனைவியினுடைய தங்கச்சியும் அந்த போட்ல அந்த கப்பல்ல அவர் கூட போயிட்டு இருந்தார் The sister-in-law he, uh, also was uh, go- traveling in the ship. அஹ், நைட்ல கப்பல் முட்டி பாறையில முட்டி உடைஞ்சிருச்சு In the night time, the ship dashed against a rock, it was broken. அந்த பைலட் வந்து அந்த கப்பலுடைய முக்கியமான மாலுமி வந்து ஒரு ஃபயர் பண்ணான் ஒரு ஷூட் பண்ணான் பயங்கரமான சத்தத்தோட ஒரு கலரோட வெடிச்சது அப்படின்னா சீரியஸ்னு உடனே எல்லாரும் ஜனங்கள்லாம் பயந்து ஓடி captain of of ship ship firing there it was also just explode exploded because it's a serious or danger everybody run அவன் அவன் லைஃப் போட் எடுத்துட்டு ஓடுறது தப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் they were also all trying just trying to run away with a life boat ஒரு செகண்ட்ல இவருக்கு புரிஞ்சிருச்சு கப்பல் இணைஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு within a second he also thought the ship is going to finish நிச்சயமா அவ்வளவு பேரும் சாவ போறானுங்கிறது confirm it is also confirmed surely all are going to die இவரே ஓடி ஓடி ஓடி ஓடி போய் இயேசுவை ஏத்துக்கோங்க இயேசுவை ஏத்துக்கோங்க இயேசுவை ஏத்துக்கோங்க பரலோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டே இருந்தார் so he was just running here and there and every told everybody accept jesus christ you shall receive heaven நீங்க என்ன செய்வீங்க what you shall do நான் அதான் வரக்கூடாதுன்னு சோத்திரம் சோத்திரம் செஞ்சு பார்த்தேன் கடைசியில் எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் finally I also thought prize இல்ல prize I in come but ends not here அப்படிதான் நம்ம யோசிப்போம் லைக் ஒன்லி வி யூஸ் அவன் பாருங்க அந்த அந்த ஊழியக்காரன் ஓடி ஓடி போய் இயேசு ஏத்துக்கங்க இயேசு ஏத்துக்கங்க பரலோகம் கிடைக்கும் இயேசு தான் மெய்யான கடவுள் இயேசு தான் ரட்சகர் இயேசு தான் வழி ஓடி ஓடி சொன்னானாம் சோ ஹி அந்த the particular preacher he run here and then I told accept Jesus Christ Jesus Christ is the way Jesus Christ is you can also receive if you accept you can go to heaven ஒரு லைஃப் போட்ல வாய்ப்பு கிடைச்சதாம் he got a chance in a life boat அதுல அந்த தன்னுடைய மகளையும் ஓய்வோட தங்கச்சி அடிச்சு ஏத்திட்டு எங்க போய் தப்பிக்கோங்கன்னு அனுப்பிட்டாங்க He sent his own daughter and the sister in go and escape somewhere. எல்லாரும் கூப்டாங்களா They all called him. நீங்களும் ஏறிக்கோங்க Yes, pastor you also come here. அங்க எல்லாம் சாவ போறானா அவன் சாவறதுக்குள்ள எதை- யாரை சொல்லணும் அது கொஞ்சம் கொஞ்சமா சிங்கிங் ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள நான் எல்லாருக்கும் யாரை சொல்லியிருந்தேன் இயேசுவை சொல்லிறேன்னு போய் So சொல்லிட்டாங்க all are going today before I have to go and tell about Jesus Christ to all. ஓடி ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் சொல்லியாச்சு So by running, running, running, he told the gospel to all. அஹ் கடைசியில இவருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடைச்சது Finally, he got a life jacket. அதை மா- மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு He just put it out and ca- jumped in the water. கப்பல் தண்ணிக்குள்ள போயிடுச்சு The ship went inside. அஹ் எல்லாம் இருட்டுல எல்லாம் மரண ஓலம் தண்ணியில கடந்து எல்லாம் கத்துறாங்க They all were out crying in the death in the inside the water. அப்போ பக்கத்துல இவர் பக்கத்துல ஒரு வாலிபன் நடந்து தண்ணில முங்கி முங்கி வந்துட்டு இருந்தான் near him there was a young youth he was also just singing in the water and coming அவன்ட போய் சொன்னாராம் தம்பி இயேசுவை ஏத்துக்கோ so unto him he said brother accept jesus christ அவன் தண்ணிய குடிச்சு குடிச்சு முங்கிட்டு இருக்கான் he was after drinking water he was going on drowning அவன்ட போய் இயேசுவை ஏத்துக்கோ உனக்கு பரலோகம் கிடைக்கும் unto him he said accept jesus christ you shall receive heaven அவன் எங்க அதை ஏத்துக்கிற லெவல்ல இருக்கான் அவன் உயிரா ஜீவனா மரணமா தத்தளிச்சிட்டு இருக்கான் he was just stumbling to get a life or death where he will accept உடனே லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டான் immediately also removed the life jacket of him and gave to him அவன் சொன்னான் இல்ல நீங்களே போட்டுக்கோங்க எல்லாரும் சாவ போறோம் நீங்க நீங்க போட்டுக்கோங்க நான் so he said we are all going to die you you, put it நான் செத்த எனக்கு இயேசு ஏற்கனவே கிடைச்சிட்டார் உனக்கு தான் என்ன செய்யல இயேசு இன்னும் கிடைக்கல இத நீ போட்டு தப்பிட்டு போய் இயேசுவுக்காக வாழுன்னு சொன்னான் so if i that I escape there already i got jesus christ you put this and go and escape and tell about jesus அவன் லைஃப் ஜாக்கெட்ட போட்டுட்டான் he put on the life jacket இவர் முங்கறார் he was drowning அந்த தண்ணியை குடிச்சிட்டு மேலே வரும்போது யாராவது பக்கத்துல இருந்தா இயேசு உன்னை நேசிக்கிறார் இயேசுவை ஏத்துக்கோன்னு சொல்வார் bringing the water when he comes away if anybody is near me uh, Jesus loves you accept கொஞ்ச நேரத்துல இவர் முங்கி செத்துட்டார் after some time he also just went inside and died அந்த ஆறு பேர்ல ஒருத்தன் இந்த வாலிபன் he was the அந்த the youth among among the six அந்த மெமோரியல் சர்வீஸ்ல வந்து சாட்சி சொன்னானா அந்த அந்த நினைவு கூட்டத்துல வந்து சொன்னானா அந்த ஒரு போதகரை நான் பார்த்தேன் தண்ணியில் முங்கிட்டு இருக்கும்போது லைஃப் ஜாக்கெட்டை எனக்கு கொடுத்து எனக்கு ஏசு கிடச்சிட்டாருப்பா நான் இன்னைக்கு செத்தா எங்கே போயிடுவேன் வரலவும் போயிடுவேன் நீ வாலிப பையன் உனக்கு தான் ஏசு ஏற்றுக்கல நல்லா ஏற்றுக்கோ கத்திரக்காய் வாழுன்னு சொல்லி எதை கொடுத்துட்டு செத்துட்டாரு லைஃப் ஜாக்கெட் எனக்கு கொடுத்துட்டு செத்துட்டேன் In the memorial service, the youth man gave the testimony. The preacher one who gave the life jacket, he says, "So I gave, I received Jesus Christ. So you also receive Jesus Christ and go and tell about everybody." அந்த ஒய்ஃபோட தங்கச்சி சாட்சி சொல்லிச்சான் So the sister-in-law also gave the அந்த பிள்ளை லைஃப் லைஃப் போட்ல ஏறி தப்பி போயிட்டாங்க. So the daughter and the sister-in-law they escaped. அந்த பிள்ளை சொல்லுச்சாம். That they told நைட்ல வந்து அவர் தூங்கவே இல்ல. The night time they he did not sleep at all. அந்த கப்பல் மோதிரதுக்கு முன்னால before the ship was dashing against எல்லாரும் டான்ஸ் கீன்ஸ் ஆட்டம் பாட்டத்தோட தான் போயிட்டு இருக்கு கப்பல். So the, the ship is going with all the dance and party everything. இவர் கீழ போய் ஒரு ஆங்கில ஒரு ஆங்கிலேயன்ட்ட போய் சுவிசேஷன் சொல்லிட்டே இருந்தாரா He night went down in the loft and said the gospel to the Englishman. Night எல்லாம் சுவிசேஷன் சொல்லிட்டு The இருந்தார் whole night he was proclaiming the gospel. கப்பல் இடிச்ச பிறகு ஓடி ஓடி போய் சுவிசேஷன் So சொன்னார் after the ship was dashed again, he was also running here and there and தண்ணியில telling the தண்ணியில gospel. முங்கும் போது அந்த சுவிசேஷன் சொல்லி செத்தார் So when the ship was also going down, he told the gospel and died. சிவகாசிக்காரங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க What the Sivagasi people are you going to do? நாங்கள் போகிற கப்பல் உடையாதுன்னு சொல்றீங்களா Are you saying the ship which we are traveling uh, will not die- uh, wreck? ஊழியம் செய்கிறதுக்கு பாஸ்டர்னு ஒருத்தரை வச்சிருக்கிறோம் தசமாகலாம் கொடுக்குறோம் அவர் தான் பார்த்துக்கணும் சுவிசேஷம் சிவகாசி முழுசும் அவர் தான் கண்ட்ரோல் அப்படிங்கிறீங்களா Olivia having the we keep the pastor the to here the ministry the ministry to has all the all the ministry சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் உனக்கு ஐயோ அது உன்மேல் விழுந்த ஒரு கடமை So, oh, to me, if you don't preach the gospel, it's a duty which is fall upon you. நீ சுவிசேஷம் சொல்லணும் அது உன் கடமை நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்ப It is a duty for you uh, to proclaim the gospel, the gospel, and how many you uh, proclaim the gospel. அது உன் கடமை அதை நீ சொல்லு நீ அந்த ஊழியத்தை செய்தேன் என்று நீ சொல்லணும் It is a duty for you, you have to say, I have done that ministry. லூக்கா பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Luke seventeen ten, when we read, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் you have to say, we are the unprofitable servants of of God, only we have done our duties. எஜமானுக்கு நீ உணவு ஆயத்தம் பண்ண வேண்டும். You have to get ready the meals for the master. உன் அறையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்ய வேண்டும். You have to get up your loins and serve him. அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். You have to serve him until he finishes his eating. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசில நீ சொல்லணும் நான் பயங்கரமா ஊழியம் செஞ்சேன் கஷ்டப்பட்டேன் அது செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது என்ன செஞ்சேன் கடமையை செய்தேன் after doing all this ministry you have to say i have done this and that very great service everything you have to say only i have done the duty நான் சிவகாசியில போய் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செஞ்சேன்னு நான் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல இது நான் சிவகாசியில டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுனுடைய கடமை அதை நான் என்ன செய்யணும் செய்யணும் i cannot go to the other city and say i have done this and that in sivakasi it is a duty upon me because i came here to sivakasi and do that நீ நல்லதுல நான் கலந்து கொள்ளணும் So what are the good things I have to take part? உன்னுடைய துக்கத்துல நான் கலந்து கொள்ளணும் In your sorrow, I have to take part. சபையினுடைய ஊழியத்துல நான் பங்கெடுக்கணும் In the uh, the mis- uh, ministry of the church, I have to take part. என்னுடைய கடமையை நான் செய்யணும் I have to do my duty. இதை செஞ்சுட்டு நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல After doing that, I no need to say I have done this and that. நீ ஒரு ராஜாவானால் உன் அரண்மனையை கட்டணும் If you are a king, you have to build a palace. ஆ, நீ உன்னுடைய தேசத்தை பாதுகாக்கணும் You have to protect your land. அப்படிதானே And it's so, இதெல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு நான் இது நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னா நீ மிருகமா தான் போய் மாறணும் after building everything, if you say this is a Babylon which I have done, means you should change into your beast. ஆ, உன்னுடைய ஊழியம் அது ஒரு கடமை நீ அதை செய்யணும் If a ministry is a duty, you have to do that. நீ அந்த ஊழியத்தை அந்த கடமையை நீ செய்யாட்ட வேற யார் செய்வா If you don't do that that ministry who else will do that நினிவேல போய் பிரசங்கம் பண்ணுன்னு ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்லிட்டாரு and you preach and the lord god said go and ninive and preach இவனுக்கு நல்லா தெரியும் நினிவேக்கு போற கப்பல்ல ஏறலன்னு தெரியும் வேற ஒரு கப்பல்ல ஏறி அழகா போய் படுத்துங்கிட்டான் so he knew well there he is not going another ship which is unto ninive he went into the another ship and lay down and slept பாருங்க கடமையை செய்யவில்லை but see he did not do the duty கடைசில அவன கடமையை செய்ய வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டான் so finally he was also compelled to do the duty of him நல்லா சொன்னா கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் அங்க விட்டது மாதிரி தான் அவனை கொண்டு போய் விட்டார் If you say correctly mean, the Lord God catched the neck of him and took him to the place. அப்படியா நீ கடமை செய்ய போற Are you going to do the ministry likewise? ஆ, நீ கர்த்தருடைய ஊழியத்தை மனப்பூர்வமா செய்யணும் So willingly or heartily, you have to do the work of God. அது சின்ன ஊழியமா இருக்கும் Whether it may be a small ministry, அது ஒரு பந்தி பரிமாறுற ஊழியமா it இருக்கும் may be the service you can also table, uh, இந்த serve. ஹா- ஹால் பெருக்கிற ஊழியமா It இருக்கும் may be the ministry you can sweep the hall. தண்ணி ஊத்துற ஊழியமா இருக்கும் It may be the ministry you can pour water to others. ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கும் Or it may be the Sunday school ministry. ஒரு டிராக்ட் மினிஸ்ட்ரியா Or இருக்கும் it may be the tract ministry. ஒரு ஏரியா பிரேயர் ஊழியமா இருக்கும் it may be the ministry of the area prayer ஒரு ஹாஸ்பிடல்ல போய் ஒருத்தர் சந்திக்கிற மாதிரி இருக்கும் or it may be the ministry can also go visit the hospital a உனக்கு கிடைச்ச உனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல அந்த கடமையை நீ செய்யணும் you have to do the duty what the Lord has given you the ministry ஆ உனக்கு கொடுத்த அந்த கடமையை நீ செய்து இருக்கறாயா have you ever done the duty the Lord has given to you கடமை தவறி உனக்கு குற்றவாளி the man own go fail in his duty is a criminal அவனுக்கு ஜட்ஜ்மென்ட் தான் கிடைக்கும் only he shall be executed judgment அடுத்ததாக முதலாம் குருந்தியர் ஏழாம் அதிகாரம் next uh, see 1 Corinthians chapter 7 மூன்றாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது when we read in the third verse 1 Corinthians 7 3 1 Corinthians 7 3 புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் கடமை புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை அந்த புருஷன் செய்யணும் so there is also a duty for a husband he has to render that duty மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை அவ செய்யணும் there is also a special duty for a wife she has to render that duty பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை அவங்க செய்யணும் the and to the parent the children they have to do a duty they have to do parents தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதை செய்யணும் the parent they have also a duty to another children they have to do that purushan cheya vendiya அந்த கடமையை avan செய்யாத pachathila தான் innor aal அந்த edathila sthanathila pugundu kudumbam சீரழிகிறது when a husband he- when he does not do the duty which he got to do another man enter in that family and the family has to be bruised manavi cheya vendiya கடமையை செய்யாம ava odungum bodhu அந்த குடும்பம் ஆ, சீரழியுது so the farm in the family if the wife does not do the duty what she has to do so the family is going to be bruised சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு solittu ஆகார kondu vandu nolacha அந்த kudumbam adhu peragu சீரழிய ஆரம்பித்தது after sarah did not have any children she also ended her, uh, hagar in their place after that only the family started destroying புருஷன் அந்த ஸ்தானத்தில் நின்னு அந்த கடமைக்கு அவன் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் so the husband has to stand in their position and give the responsibility give the responsibility போட்டேன் உனக்கு தான் சம்பாதிச்சு போட்டேன் உன் பிள்ளைக்கு தான் சம்பாதிச்சு போட்டேன் வேற எவனுக்கு நீ சம்பாதிச்சு போட போற and you only i gave so yan and gave and the your children i gave given everything means and whom you are going to do நான் உங்களுக்கு நான் உங்களுக்காக வேலை செஞ்சு வேலை செஞ்சே செத்து போயிட்டேன் அப்படி so after doing all the work for you i have died வேற யாருக்கு நீ வேலை செய்ய போற and who are you going to work உன் குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமை நீ என்ன செய்யணும் செய்யணும் what are the duty you have to do and your family have to do ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு ஆக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அது நீ நீ பெற்றிருக்க இல்ல அது நீ செய்யணும் இல்ல do you know that how much I suffer for my children only you have also given birth to children you must do ஒரு பேரண்ட்ஸ் வந்து மூணு காரியம் மூணு கடமை பிள்ளைகளுக்கு செய்யணும் இருக்கு particular parent they have to do 3 things or 3 duty to the children யாத்ராம 21 ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 21 இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனான் மூணும் அவன் அவளுக்கு செஞ்சே ஆகணும் he has to do the 3 things and who யாருக்கு அண்ட் ஹூ தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய மூன்று கடமை this is the they have to do and their children அன்னம் தி ஃபுட் வஸ்திரம் தி ரெய்மெண்ட் அடுத்து விவாகம் இந்த மூன்று கடமையும் ஒரு பேரண்ட்ஸ் தம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்யணும் 3 these three duties a parents have to do and their children correctly Bible கரெக்ட்டா சொல்லிருக்கு அவன் அவளுக்கு அன்ன வஸ்திர விவாக கடமை The Bible says correctly, he has to take him he has to do the correct thing the food raiment and the marriage இந்த மூணு காரியமும் கட்டாயம் பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சே ஆகணும் these three things the parents they must do and their children இந்த கடமையை செய்யாம உனக்கு பிள்ளைகள் இருக்கு so now if you don't do the uh, duty why you why do you why do you need children நீங்க தான் படிக்க வைக்கணும் only you have to give their education நீங்க தான் உங்களுக்கு Dress குரிய எல்லா வேலையும் செய்யணும் only you have to give the garment and a clothing and அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்துக்கு நீங்க தான் சம்பாதிக்கணும் only you have to earn for the food of their of your children நான் ஓடி ஓடி சம்பாதிக்கணும் ஓடி ஓடி சம்பாதிச்சு தான் ஆகணும் அது உன் மேல விழுந்த என்னதே கடமை அது பிள்ளைகள் மேல விழுந்த ஒரு கடமை முதிர் வயதுல அந்த பேரண்ட்ஸ் நீ பராமரிக்கலன்னா நீ துரோகி you are evil man if you don't take care of them in the old age of them அப்படிதான் பைபிள் சொல்லுது பைபிள் சேஸ் சோ தன் தாய் தகப்பனை கணம் பண்ணாதனுடைய தீபம் காரிருளில் அணைந்து the lamp of a man one who do not take care of their parents it will just put away in the night எப்படி அவங்க உனக்கு அன்ன வஸ்திர விவாக கடமை செஞ்சாங்களோ அதே போல கடைசி காலங்களில் அவங்களுக்கு அன்ன வஸ்திரம் அந்த கடமையை ரெண்டு கடமையும் கட்டாயம் நீ செய்யணும் as the parent they have so done you the duty like the raiment and the food and the marriage and you the final age of that time you have to do give them food and raiment and them அந்த ரெண்டு கடமையை நீ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு செய்யணும் till the end of their life you have to go on do the two duties புருஷன் புருஷன் அந்த ஸ்தானத்துல நின்னு அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் The husband has to stand in the position as a husband and do the duty unto his wife. Bible வந்து ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருக்கு The Bible says very clearly, நீங்க அந்த ஸ்தானத்துல இல்லன்னா இன்னொரு ஆள் உள்ள வருவா if you don't stand in the particular place, another man may enter there. நீ அந்த ஸ்தானத்துல நீ நில்லு நீ ஒரு புருஷனா புருஷன் அப்படின்னா நீ அந்த குடும்பத்துக்கு தலைவன் நீ அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும் போஷிக்க வேண்டிய விதத்துல போஷிக்கணும் காப்பாற்ற வேண்டிய விதத்துல காப்பாற்றணும் So you are a husband, meaning you stand in the place of the, as a, the, hou- the, as a leader of the house, you have to just in whatever the manner take care of them and protect the- your family. நீ ஒரு மனைவின்னு சொன்னா If you are a wife, நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும் you should be the virtuous woman. அந்த குடும்பத்தை நீ கட்டணும் உன் கையால இடிக்க கூடாது You have to build up your family, you shouldn't break it down. ஆ, நீ வந்து அந்த பு- மனைவிங்கிற அந்த ஸ்தானத்துல நீ நின்னு குணசாலியான ஸ்திரீயாய் சாகுற வரைக்கும் நீ உன் கடமையை நீ செய்யணும் Till your death, you have to stand as a position in a position as a wife, as like a virtuous woman till failure and you have to build up your family the அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அந்த உன்னுடைய கடமையில நீ தவறக்கூடாது even in the last minute of you shouldn't fail in your duty palayer ஏற்பாட்டுல ஒரு pramanam இருந்தது there was a law in the old testament ஒரு thanukku ஒரு penna katti kodudhu after a woman is married and your man and the புருஷன் இறந்து poi vittal suppose a particular husband has died அடுத்து யாருக்கு கட்டி கொடுத்துருவாங்க next unto whom she shall be given and the penna kondu poi avanga thambi katti கொடுத்துருவாங்க that woman shall be given into the younger brother of him அதனால தான் இயேசுட்ட ஒருத்தன் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டான் இப்படி வரிசையா கட்டி கொடுத்தா பரலோகத்துல இவ யாருக்கு மனைவியா வந்து சேருவாங்க and to jesus christ one man asked likewise she shall be given likewise one by one after another in the heaven uh, whose wife she shall she shall be இப்படி ஒரு கேள்வி பழைய ஏற்பாட்டுல இருந்தது likewise there was a question in the old testament ஒரு கஷ்டம் அதாவது ஒரு பழக்க வழக்கம் இருந்தது they had a custom like in the old testament ஒரு இடத்துல அப்படி ஒருத்தன் இறந்துட்டான் likewise in a place one man died இப்ப தம்பியை வந்து கட்ட சொன்னாங்க now the younger brother of him was asked to marry that நீ புருஷனா புருஷனுடைய கடமையை செய் அந்த குடும்பத்தை நீ கட்டி எழுப்புன்னு சொன்னாங்க so you should be like a and you have to do all the duty of that husband. அவன் முடியாதுன்னு சொல்லி He said no. அவனை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டினார் எல்லாரும் காரி துப்புங்க இவன் குடும்பத்தை நடத்தல கடமையை செய்யல அப்படின்னால இவன் முகத்துல காரி துப்புங்கன்னு பிரமாணம் வச்சிருந்தான் நீ குடும்பத்தை கடமை நீ செய்யணும் you have to do the duty of you நீ வேற ஆளை வச்சு அதை செய்ய கூடாது you shouldn't do the duty with other man கர்த்தர் ஒன்னத்துல சொன்னார்னா அந்த வேலையை நீ செய்யணும் if the lord has told you a duty you must do நீ அந்த இடத்துல புருஷன் நீதான் தலைவன் நீதான் தகப்பன் அந்த ஸ்தானத்துல நீ நிக்கணும் you are a leader you are வெறும் இனிஷியலுக்கு மட்டும் நீ தகப்பன் அல்ல தாய் அல்ல but only for the initial you are not a husband uh, father or mother you have to stand as a position and do all that உபாகமம் 25 அதிகாரத்துல போய் படிச்சு பாத்துக்கோங்க just go home and read at home deuteronomy chapter 25 அவன் அந்த கடமையை செய்ய தவறினால் அவன் முகத்திலே காரி உமிழ வேண்டும் if he doesn't if he fails to do the duty you have to spit on his face இன்னைக்கு உன்னுடைய ஸ்தானத்துல உன்னுடைய கடமையை நீ உன்னுடைய குடும்பத்துல செய்து செய்திருக்கிறாயா have you ever done the duty of you in your position in the family of you பிள்ளை பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறீர்களா children have you ever done the duty which you have to do on your parents parents நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறீர்களா parents have you done the duty you have to do unto your children புருஷர்களே உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறீர்களா ye husbands have you done the duty and your wives மனைவிகளே உங்களுடைய புருஷர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறீர்களா ye wives have you ever done the duty and your husband what you have to render விசுவாசிகளே ஊழியர்களே நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறீர்கள் oh believers and servant of god have you ever done the duty எல்லா which you மனு- have- the duty which is fall upon every man, fearing God as well as doing the commandment of him. இந்த பிரசங்கம் கேட்கும் போதே உனக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னுடைய கடமையை தவறினாய் While you hear the message itself, you also know in which place you have failed in your duty. கடமையை தவறினர்கள் குடும்பம் சீரழிய ஆரம்பிக்கும் So the- for those who also fail in your duty in the family of you may be destroying. அவங்க அவங்க அந்த கடமையை நீங்கள் சரியான இடத்துல நின்னு நிறைவேற்றணும் Each and every one in the right time, you got to fulfill the duty of you. வேற யாரும் அந்த கடமையை செய்ய முடியாது No other can do the duty of you. கத்தர் உன்னைய செய்ய சொன்னா நீதான் செய்யணும் if the lord ask you to do you must do that நீ போ என்று சொன்னால் நீதான் போணும் if the lord ask you to go you must go மோசே மோசேயை சொன்னார் நீ போ பார்வானத்தில் நான் பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன் நீ போன்னு சொன்னார் and moses the lord god said i will send you and pharaoh you go இவன் சொன்னா நான் போல வேற யாரையாவது அனுப்பும் he says so not uh, not lord i don't want to go you send someone வழியிலே அவனை கொல்ல பார்த்தான் on the way the lord tried to kill him உன்னைய போ சொன்னா நீ தான் போகணும் if the lord ask you to go you must go ஒரு ஆள் சொன்னாரு one man said என் பிள்ளைகளை எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் I all my children for the என்னன்னு கேட்டா வை வாஸ் ரீசன் இவருக்கு அழைப்பு இருந்துச்சாம் இவர் அழைப்பு கீழ்படியாம கல்யாணம் கட்டிட்டாராம் because calling he did not obey the married சேம்ஸ் இவர் அழைப்பு கீழ்படியாதனால இப்போ இவருக்கு பிறந்த பிள்ளைகள் யாருக்கு கீழ்படியணும் இவருக்கு உள்ள அழைப்புக்கு அதுக்கு எல்லாம் கீழ்படியணும் not obey the calling all the children born for him they have to ministry ஒரு வீட்டில் ஒரு பிரதர் வந்து எப்பவும் நைட்டு ப்ரேயர் எடுப்பார் house always brother use to conduct prayer எப்போ எந்த ஊழியக்காரங்க போனாலும் நாலு பிள்ளைகளும் ஊழியத்துக்கு போக வேண்டும் all what ever servant of God go they will be going he will be use four children have to go to Sunday school head master இருந்தார் he head master in Sunday school ஸ்கூல்ல வார வாரம் சியோன் தான் பேசுவார் every week use to speak about Zion in Sunday school ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒன் டே விசிட்டட் ஹவுஸ் அந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க அப்பா ஊழியத்துக்கு கூட்டி போய்டுங்க so all the chair please take my father to the ministry ஏன் கேட்டேன் வை இவர் எங்களை போ சொல்றாரு இவர் போயிருக்கலாம்ல முதல்லயே இவர் நாங்க எல்லாம் இருந்திருக்க மாட்டோம் தொல்லை இல்ல இவர் எங்களை உயிர் எடுக்கிறார் இவர் தயவு செய்து கூட்டு போங்க நாங்க வீட பாத்துக்கிறோம் please sir take him to the ministry always he is also urging us to go to the ministry if he had gone the ministry we will not be here no இவர் கடமையை செய்யல இப்ப இவர் பிள்ளைகளுக்கு கடமையை செய்ய வைக்கிறார் he is not doing the duty but he is asking the children to do the duty யோசிச்சு பாருங்க just you think it over நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார் தாய் தகப்பன நீங்கள் கனம் பண்ணலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் அதே ஸ்டாண்டர்டில் வருவீங்க if you don't honour your father in law mother in law law anybody miss you will also come to the same position after some days பச்சை இலை காஞ்சி போன இலையை பார்த்து சொல்லிச்சான் போச்சா அவ லைஃப் முடிஞ்சு போச்சா விழுந்துட்டியா அப்படினுச்சான் the green leaf said and the other pale leaf or the dry leaf your life is finish அது விளம்போது சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ எங்க வருவாய் இதே இடத்துக்கு நீயும் கீழே விழுவாய் with a dry leaf fall it said so after some days back you shall எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு என்ன செய்யும் அளக்கப்படும் with what measure you shall measure it shall be measured unto you உன்னைய கர்த்தர் இன்னைக்கு நைட்ல இன்னைக்கு பகல்ல ஒரு ஊழியம் செய்ய சொன்னார்னா நீ ஊழியம் செய் நீ போய் அந்த ஊழியத்தை செய் if the lord asks you to do your ministry in the daytime you yourself go and do the ministry இப்ப நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு பிரதர் அதை செய்யுங்கன்னா இவர் போய் இன்னொருத்தர் சொல்லி நீ அதை போய் செஞ்சுட்டு வந்துருன்னு சொல்லுவோம் if i call your brother and say to him to your ministry he will call another person and say ask him to do அது உன் மேல விழுந்த கடமை it is it is said god says it is a duty which is fall upon you தமிழ்ல சொல்லுவான் நாயை ஏவினால் நாய் என்ன செய்யுமா தன் வாளை ஏவி விட்டது இஃப் யூ இன் Tamil there is a saying if you ask the dog to do the dog will ask the tails to do something அப்படி செய்ய கூடாது யூ ஷுட்ன்ட் சே கர்த்தர் ஒன்றே தான் சொல்லி இருக்காரு நீ தான் அந்த ஊழியத்தை செய்யணும் you have the Lord has told you you have to do the ministry குமாரன் அந்த ஊழியத்தை பரிபூரணமாக செய்து முடித்தார் the son has done perfectly finish the ministry of he ஒரு வேலைக்காரன் போல அல்ல குமாரனாய் ஊழியம் செய்தார் not like the servant like a son he has done the ministry ஒரு கூலிக்காரனை போல அல்ல அவர் ஒரு உண்மையாய் செய்து முடித்தார் he has done the ministry faithfully not like the கூலி மேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கடமையை நாம் செய்திருக்கிறோம் Will our children of God whether have we done our duty? உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு கடமை இருந்துச்சு அதை உண்மையா செய்தாயா? In your workplace you have also duty have you done correctly? உன்னுடைய கம்பெனில உனக்கு கடமைகள் இருந்தது அதை உண்மையா செய்தாயா? In your company also you got duty have you done faithfully? நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ அந்த கடமை அந்த கடமையை செஞ்சிருக்கிறாயா? For the for the wages of the salary which you get have you done sincerely the duty? யோசிச்சு பாருங்க. Just you think it over? உலக காரியங்களில் நீங்க உண்மையா இருந்தீர்களா? Have you ever been sincere in the worldly work? அநீதியான உலக காரியங்களில் உண்மையா இருந்தீர்களா have you ever been sincere faithful in the unrighteous worldly உங்கள் matter கைகளில் கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீங்கள் உண்மையா இருந்தீர்களா have you ever been faithful in the thing with uh, little things which has been committed in your hand உனக்கு ஒரு மனைவி ரெண்டு மூணு பிள்ளைகள் கொடுத்தாங்களே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க the செய்தீர்களா lord has given you a wife as well as two or three children have you done the duty correctly unto them உனக்கு ஒரு புருஷன் பிள்ளைகள்னு கத்தர் கொடுத்தாரே அந்த கடமையை நீங்கள் செய்தீர்களா the lord has given you a husband as well as children have you done the correct duty unto them கடக தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் உங்களுக்காக செலவழித்து தங்களுடைய ஜீவனையே உங்களுக்கு அர்ப்பணித்த பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் Have you ever done the, the duty which you have to do and your parents they were committed and they suffered in all the whole, whole lifetime, lifetime, lifetime for you? நான் சில பேரண்ட் சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் I have seen some children அவங்க எவ்வளவு பேரண்ட்ஸ் கனம் பண்றாங்க தெரியுமா How much they are honoring their parents you know? அதெல்லாம் நம்மளே பாடம் படிக்கலாம் Even we can learn the lesson from them. நான் சமீபத்தில் ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் recently i have visited a great rich man's house அவங்களுக்கு பெரிய கடைகள்லாம் இருக்கு they are having very big big shops ரொம்ப ஏழ்மையானவங்க ரொம்ப தாழ்ந்தவங்க Uh, they are very poor as well as very low level. நம்ம பாஸ்டர்ஸ் போய் ஜெபிச்சிருக்காங்க Our pastors have visited and prayed for them. ஆ, நான் ஒரு நாள் அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் One day I visited the father's house. அங்க ஒரு லைட் போட்டு ஒரு photo And there is a photo after with a light. அப்படி செய்யக்கூடாது They shouldn't do. ஆனா லைட் போட்டு ஒரு போட்டோ இருக்கு But with a light, there was also there is a portrait of his father. நான் யாருன்னு பார்த்தா I what whom I pastor saw. Lazarus photo The the pastor's law, pastor Lazarus pho- photo. பாச சீக்கிய லாசரஸுடைய ஃபோட்டோ லைட் போட்டு சும்மா பிரைட்டா அங்க அந்த வீட்ல நடு வீட்ல இருக்கு so in middle of the hall they are also keeping the photo of the pastor Lazarus with the light ஒரே ஒரு பாஸ்டரோட போட்டோ மட்டும் ஒன்லி ஒன் பாஸ்டர்ஸ் போட்டோ எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு ஏன் இந்த பாஸ்டர் சீப் ஒரு வேளை சீப் பாஸ்டர் ஒரு போட்டோ தூக்கி வச்சிட்டாங்க so I just was surprise why they keep kept as of the I even enquire பாளையம் கோட்டில ஒரு சின்ன கடையா அவங்க துவங்கும் போது இவர் போய் ஜெபிச்சிருக்கார் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு தான் இவ்வளவு growth அவங்களுக்கு so they got a great development growth after pastors visit when they were starting a small shop in Palayamkottai he prayed இப்போ அவங்க எங்கயோ வந்துட்டாங்க now they come to come to a great level அதுல மொத்த மூணு பிள்ளைங்க there are three children together ரெண்டு பிள்ளைங்க ஒரு மாதிரி ஒரு லைன்ல போய்டாங்க uh, two children they went in another line அதுல ஒரு ஆள் நம்மளுடைய லைன்ல உள்ள ஆள் but one line, one man is from other our line அன்னைக்கு ஆரம்பத்துல எப்படி கடைய மூடி அவங்க அப்பாட்ட சாவி கொடுத்தாரோ இன்னைக்கு இப்ப செத்துட்டார் போன மாசம் அது வரைக்கும் டெய்லி கடையை பூட்டி எங்க தான் கொண்டு போய் சாவி கொடுப்பாரு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு காலையில் போகும்போது வீட்டில் அப்பா வீட்டில் போய் சாவி வாங்கிட்டு தான் இவர் வீடு எங்கேயோ இருக்குது அந்த தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கடை சாகிற வரைக்கும் செலுத்து till the death of his father he used to do the same duty and the respect as he was closing the shop and giving the key and getting back in the morning he used to do till last month his death நம்ம நம்ம அப்படி செய்வோமா இந்த ஆல்ட போய் ஐயோ வேலைய பாறறான்னு சொல்லுவோம் டைம் ஆகுதுமா so we will say only why we have to go to the man நீங்க உங்க கடமையை கரெக்ட்டா நீங்க you have to do your duty correctly அப்ப பிற்காலத்துல அதே மகிமை அதே ஹானர் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் you shall also receive the same glory and honor in your later life of you தேவன் உன் கையில கொடுத்த ஊழியத்தை அந்த கடமையை நீ செய்திருக்கிறாய் have you ever done the duty and the ministry which the lord has given in your hand உன்னிடத்துல கொடுத்த ஊழியத்தை நீ தான் செய்யணும் the ministry which the lord has given you have to do it அத உன்கிட்ட தான் கணக்கே பார் only the lord shall ask the account from you உங்களுடைய கடமையில எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள் how much you are sincere in your duty ஒரு சிலர் பாருங்க உலக பிரகாரமான காரியத்துல ரொம்ப சின்சியரா இருப்பாங்க see some people will be very sincere in the worldly duty தான் வேலை பார்க்கிற ஸ்கூலே தன்னை வச்சு தான் ஓடுதுன்னு நினைச்சிட்டு அங்கேயே அப்படியே உட்கார்ந்திருப்பான் they shall be just sitting in the school where they are working because the school is functioning on his head எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவான் all will go home இவன் அங்க தான் இருப்பான் he shall be here இவனுக்கு தான் சம்பளம் கம்பி ஆனா இவர் தான் அந்த ஸ்கூல் வந்து manager only she is uh, getting the low salary but she is like a man manager in the school அதே தூக்கிட்டு இந்த அட்லஸ் பூமியை தூக்கிட்டு நின்னானா அதே மாதிரி இவங்க அந்த ஸ்கூல் அந்த கம்பெனி அந்த கடை அந்த காலேஜ் எல்லாம் இவங்க தூக்கி நிப்பாங்க like Atlas carrying the they are they used to carry the school company or college everything upon their head நீ வந்து சபையை அப்படி தூக்கு ஜஸ்ட் கேரி தி சர்ச் ஊழியத்தை அப்படி தூக்கு கேரி தி மினிஸ்ட்ரி இங்க ஹானர் பண்ண மாட்டோம் here we will not honour you இங்க மதிப்பு கொடுக்க மாட்டோம் we will not give respect you எல்லாருக்கும் ஈக்குவல் எல்லாரும் equal all are equal here நீ கர்த்தருடைய வேலையை இவ்வளவு செஞ்சிருக்கீ அவ்வளவு உற்சாகமா செஞ்சிருப்பீ have you ever done very actively the work of the Lord சொல்லுங்க கேன் யூ சே 9 ஹால் அப்படின்னா நீ நீ சாப்பிடுறியோ இல்லையோ எங்க போய் நின்றுற ஒன்பதே காலுக்கு அங்க போய் நின்ற so 9:15 mean whether you eat or not you go or go there இங்க நீ சாப்பிடாம 9 மணிக்கு வாப்பான்னு சொன்னா நீ சாப்பிட்டுட்டு 10:30 முக்காலுக்கு வர so here we asked you to without eating come at 9 o'clock after eating you are coming here at 10:45 இப்ப முடிஞ்சு விட்டவனே திருப்பி போய் சாப்பிடுவேன் so after finishing you are again going and eating அவ மனைவி நான் கோயிலுக்கு போறேனா என்ன நீ என்ன பாஸ்ட் ஆயிட்டியா If the wife asked to go, well, let me go to church mean are you become a pastor? உன் மனைவி எப்படி பாஸ்டர் ஆவா நான் தான் இருக்கேன் ஏற்கனவே Oh, you, your wife will become a pastor. I am here, no? அவளை வந்து நீ இங்கேயே சோறு பொங்கு இங்கேயே குழம்பு போய் இங்கேயே உட்கார் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் நான் இங்கே சாப்பாடு போடுறேன் Only I am giving the meals for you because to solve all the problem you ask your wife to cook here and everything. எல்லாரும் ஒருமித்து சமபந்தி மாதிரி சாப்பிட்டு இருக்கிற சாம்பார் அந்த தண்ணி ரசத்தை வாங்கி சாப்பிட்டு நீ அழகா சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் so you can also happily go what are like a equal uh, the table of the law uh, அதுக்கு பிறகு உனக்கு பிரச்சனை இல்ல இனிமே ஈவினிங் தான் உனக்கு சாப்பாடு இல்லட்டா நைட் தான் சாப்பாடு தேவை சாயங்காலம் வரைக்கும் நீ என்ன செய்யலாம் நல்லா ஒரு ஆறு மணி வரைக்கும் ஊழியம் செய்யலாம் after that there is no need to work or worry about that till even 6 o'clock you can just go on do the ministry only முடியாதவர்களை தவிர மத்த எல்லாரும் சண்டே மார்னிங் வரும்போது ஃபாஸ்டிங்ல தான் வரணும் all the people those who are unable others all you have to come here with a fasting in the sunday morning அது ஒரு பிரமாணம் போல ஒரு சிபிஎம் விசுவாசி வச்சிருக்கணும் CPM believer should keep us as trash the law மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் man does not live by bread alone but uh, uh, from the word of God each and every word of God come from his mouth நீ உங்களுக்கு வந்து வீட்ல இருக்கிற மாதிரி சாப்பாடு கிடைக்காது உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது வரிசையில தான் நிக்கணும் பிளேட் நீ தான் கொண்டு போகணும் அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் நீ வந்து சகஜமா நீ போய் பஃபேல மட்டும் வரிசையில நின்று வாங்கி சாப்பிடுறிய ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் கெட் டுகெதர் அது இதெல்லாம் இங்கே நீ இங்க வந்து கத்தோடைய வீட்டுல நீ எல்லாரும் ஒண்ணா இருந்து நீ சாப்பிட்டு போலாம் So like your home, all the facility you are having dining table and chair, everything, you cannot get, you have to stand in the queue and get it, but uh, you know to go in the, with the friends and they get together buffet system. கர்த்தருடைய வேலையில நீ உன் கடமையை செய் So, yeah, கர்த்தருடைய காரியத்தில் உன் கடமையை செய் Lord you have to do the duty of God எத்தனை பேர் உங்களுடைய கடமையை செய்ய விரும்புகிறீர்கள் how many of you want to do the duty of you இன்னைக்கு கர்த்தர் உன்ட்ட பேசுறது நீ எனக்கு கொடு- செய்ய வேண்டிய கடமையை செய் today the Lord God talks to you what are the duty you have to do and me do to me முடிச்ச உடனே நீ என்னத்தை சாதித்தான் கேட்க மாட்டார் உன் கடமையை நீ செய்தாயா after the after finishing God he will not ask what you have achieved have you done your duty கண்ணை மூடும்போது நீ சொல்லணும் ஆண்டவரே நான் கடமையை செய்து When you முடித்தேன் close your eyes, you have to say, Lord, I have done my duty. அப்படி சொல்ல விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடுங்க Those who like to say, all of you close your eyes. ஆ, நான் கடமையை செய்து முடித்தேன் I have done my duty. ஆ, அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை See what kind of beautiful word is here. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு Uh, You also after doing all the things which is committed and you and do, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் you have to say only we have done the duty what we have to do. உனக்கு சுகத்தை கொடுத்தாரே சுவிசேஷம் சொன்னையா The Lord has given you the health, have you given the gospel? உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரே நீ சுவிசேஷம் சொன்னியா The Lord has given you blessing. Have you proclaimed the gospel? கர்த்தர் உனக்கு நேரம் கொடுத்தாரே சுவிசேஷம் சொன்னையா The Lord has granted you time. Have you proclaimed the gospel? நீங்க யோசி பாருங்க கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்பார் So just you think it over and the Lord shall ask the account for all things. உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்தாரே அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா The Lord has given you a family. Have you done the duty? What are the things you have to do under the family? கொடுத்த பிள்ளைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் வளர்த்தாயா Have you just brought up the children in a edified manner? Uh, the children which the Lord has given to you. ஆவிக்குரியவர்களாய் வளர்த்தாயா whether they have you brought them in the spiritual manner. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. கடமையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord has revealed the duty of us. அந்த கடமையை செய்தோமா இல்லையா என்பதை நாம் சிந்திப்போம். Let us also just think it over whether we have done the duty of that or not. எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம் முழங்கால் படிடுவோம். Only two minutes let us all kneel down. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் இது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. Fear God and keep the commandments of him this is a duty which is fall upon you. நீதியா தேவனுக்கு பயப்படாமல் போனால் கடமை தவறுகிறாய் If you fear not God, you are also fail in your duty. அவர் உன்னை காண்கிற தேவன் He is a Lord God watching you. நல்ல நிச்சயத்துக் கொள்ளுங்கள் நீ எங்க இருந்தாலும் அவர் உன்னை பார்த்துட்டே இருப்பார் Just you have to assure that wherever you may be, the Lord God will be watching you. நீதிமான்கள் மேல் இன்னும் அவர் கண்ணோக்கமா The இருக்கிறார் Lord God is also watching over the righteous people or just people. உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்காக உனக்கு உதவி செய்கிற தேவன் நீ அப்படியானால் உன்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று தான அர்த்தம் if you are having a problem the lord god is also helping you to solve the problem if so mean he is going on watching you know நீ சிங்க கபில இருந்தாலும் அவர் அங்கே இருப்பார் even though you are placed in the uh, lions then then uh, lions then the he will be there நீ ஒரு அக்கினி சூளையில கிடந்தாலும் கர்த்தர் அங்கே உன்னை காண்கிறார் even though if you are in the fiery furnace the lord shall be with you நீ மீனின் வயிற்றில் கிடந்தாலும் அங்கேயும் கர்த்தர் உன்னை காண்கிறார் even though you are being in the belly of the fish the lord shall see you தேவனுக்கு பயந்து fear god அவர் கற்பனைகளை கைக்கொள் keep all his commandments இது உன்மேல் விழுந்த கடமை this is a duty which is upon you சுவிசேஷத்தை பிரசங்கி preach the gospel அது உன்மேல் விழுந்த கடமை is a duty which is fall upon you புருஷனுக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய் அது உன்னுடைய கடமை what are the duty you have to render to your husband and the children and the wife you have to do it's a duty which is upon you தேவனுக்கு ஊழியம் செய் do the ministry and go அது நீ செய்ய வேண்டிய கடமை there's a duty you have to do under the law எல்லாவற்றுக்கும் மேலாக more than all எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரத்தில் எசேக்கியல் சாப்டர் 18 அங்கே ஒரு நீதிமானுடைய கடமை 15 கடமை சொல்லி இருக்கிறார் it has been set about the 15 duties of a just man நீங்க அதை வீட்ல போய் படிச்சுக்கோங்க just go home and read it முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க if it is possible just note down it எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்க வீட்ல போய் படிச்சுக்கோங்க எசேக்கியல் chapter 18 verse verses 1 to 10 go go and read it எல்லாரும் வீட்ல போய் அதை படிச்சு பாருங்க அது ஒரு நீதிமானுடைய கடமை all you go home and read that is a duty of a just man நான் அதை முதல்ல அது சொல்ல விட்டுட்டேன் first of all I did not if left is அது ஒரு நீதிமானா இருந்தால் அது அவனுடைய கடமை if he is a just just man is a duty of him நீதிமானுடைய கடமை என்ன what is the duty of a just man அவன் பாவமே செய்ய கூடாது he shall never do sin அவன் லஞ்சம் வாங்கவே கூடாது he should not get any bribery அடைமானமா ஏதாவது வாங்கி இருந்தால் அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் if he get anything as a pledge he has to just restitute it back தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது he should not give his money for the interest நீதி நியாயத்தின்படி ஜீவிக்க வேண்டும் he has to live according to the righteous judgment விக்கிரகத்தை பின்ன நோக்கி பார்க்க கூடாது he should not look or lift his eyes into the idol ஒருவனையும் ஒடுக்க கூடாது he should not oppress anybody இப்படி ஒரு 15 16 ரீசன்ஸ் அங்க கடமைகள் சொல்லி இருக்கு likewise as 15 or 16 duties have been set here இந்த கடமைகள் தான் தான் ஒரு நீதிமானுடைய கடமை these are the duties of a duty of a righteous or judgment எல்லாரும் கண்களை மூடுவோம் let us all close our eyes இப்போ தேவன் கேக்குற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் now what kind of answer are you going to give under the lord is going to accuse you உன்னுடைய கடமைகளை கரெக்ட்டா செய்தேன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடிஞ்சா கை வைத்துங்க are you able to say i have done my duty correctly if so means raise your hands ஜெப விஷயத்துல in the matter of your prayers பிரதிஷ்டை விஷயத்துல in the matter of consecration ஊழிய விஷயங்களில் in the matter of the service or work or ministry குடும்ப விஷயத்துல in the matter of your family matters சுவிசேஷம் சொல்லுகிற விஷயத்துல in the matter of proclaiming the gospel நீதிமானாய் ஜீவிக்கிற விஷயத்துல in the matter of living as a just man உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியுமா are you able to say boldly கடமையை செய்து முடித்தேன் i have done my duty அப்ப இன்னைக்கு உன் கண்ணை மூடினா இந்த வார்த்தையை உன்னால சொல்ல முடியலன்னா எப்படி பிரதிபலன் கிடைக்கும் if you close your eyes today if you can't say the answer may கவுல் யூ கெட் தி ரிவார்ட் தாழ்த்துங்க ஹம்பிள் யுவர் செல்ஃப் எல்லாரும் ஒப்பு கொடுங்க let us all commit ourselves கர்த்தாவே என் கண்களை மூடும் பொழுது கடமையை செய்து முடித்தவனாய் நான் முடிக்க வேண்டும் lord when my close when i close my eyes i have to finish my duty and uh, duty ஒரு சிலர்லாம் சாவும்போது சொல்லுவாங்க some people will say at the time of their death என் பிள்ளைக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன் I have also divided my property and given to my son or என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் I have given marriage unto my all children பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்துட்டேன் I have seen the children of my children நான் இனிமே செத்து போனா நல்லமா இருக்கும் it would be better if I die now இதுதான் உன் கடமையா Is it your duty? ஒரு பாஸ்டர் சொன்னாரு Your pastor said so. past ஆயிட்டம்பா இனிமே நான் செத்து போயிட்டா பரவாயில்ல நான் அதுதான் ரொம்ப வாஞ்சிதேன் அவருடைய இலக்க பாருங்க see here ultimate goal of me i become a past is my duty that is uh, if i die is no past rise ஆகறதா இலக்கு is it a goal for you after being a past die பரிசுத்தவனாய் மாறி சாகறதா இலக்கு only it is our goal we should be change into a holy man and die அவன் கண்ணை மூடும்போது when you close your eyes நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தேன் i have done all the duty what i have do unto the law என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் i have finished my race நல்ல போராட்டம் போராட்டத்தை போராடினேன் நான் செய்து முடித்தேன் சபைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேன் செய்ய வேண்டிய கடமையை செய்தேன் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேன் எனக்கு கொடுத்த நாட்களில் நீதிமானாய் ஜீவித்து என் கடமையை செய்தேன் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியும் செய்ய வேண்டும் அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க என்னுடைய கடமையை செய்ய என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே also the desire open your mouth and say lord help me and strengthen me to do my duties உன்னுடைய கடமை உனக்கு நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது ஒருவேளை உன்னுடைய கடமையில நீ தவறி இருக்கலாம் உன்னுடைய கடமையை நீ அசதியாக செய்திருக்கலாம் உன்னுடைய கடமையை நீ மனப்பூர்வமாய் செய்யாமல் இருந்திருக்கலாம் கடமையிலே நீ மீறி போயிருக்கலாம் உலக பிரகாரமான கடமைகளிலே உண்மையாக இருந்து ஆவிக்குரிய காரிய கடமைகளிலே நீ பின்தங்கினவனாய் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் ஊழிய விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வேத வசனத்தின்படி நான் என்னுடைய கடமையை சரியாய் செய்யவில்லை அதை ஆவியில நான் உணர்த்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள் எனக்கு அதில் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது என் கடமையை நான் சரியாய் செய்யவில்லை நான் என் கடமையை சரியாய் செய்திருந்தால் எல்லாம் மேன்மையாய் அமைந்திருக்கோம் கத்தர் மன்னிப்பாராக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் கத்தாவே உம்முடைய கடை என்னுடைய கடமையை நான் சரியாய் செய்து முடிக்க ஆமேன் எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என் ஓட்ட முடியும் பொழுது கண்களை மூடி உம்முடைய சன்னிதானத்தில் நான் திறக்கும் பொழுது கடமையை செய்து முடித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் ஆமா காலையில் சாட்சியாபுரத்தில் இந்த பிரசங்கம் முடித்த உடனே வெளியே போன உடனே ஒரு புருஷன் மணியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பார்த்தியா உன் கடமையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பிரசங்கம் வேலை செய்து பாருங்கள் ஆப்போசிட்டில் தான் ஒர்க் ஆகுது கூப்பிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னாராம் பார்த்தியா கடமையை நீ ஒழுங்காக செய்யின்னு சொல்லிட்டு போனாராம் எப்படி இருக்கும் அப்போ அவர் என்ன செய்யலை தனக்கு இந்த பிரசங்கத்தை எடுக்கவே இல்லை புருஷர்களே நீங்கள் அப்படி போயிடாதீங்க முடிஞ்ச உடனே பார்த்தியா மனைவி நீ கடமையை செய்யும் சொல்லாத புருஷ மனைவிகள்லாம் பார்த்தீங்களா உங்களை மாதிரி தகப்பன்மாருக்கு தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகள் ஆமேன் உன் கண்ணை மூடும் பொழுது நீ சொல்லணும் நீ கடமையை செய்து முடித்தாயா ஆம் எல்லா கடமையும் செய்து முடித்தேன் ஆண்டவரே என்னால் முடிந்த அளவு நான் உண்மையாய் செய்தேன் முடிந்த அளவு உத்தமமாய் செய்தேன் முடிந்த அளவு நான் பரிசுத்தமாய் செய்தேன் ஆமேன் எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் வாஞ்சிக்கிறவர்களுக்கு கத்தர் ஒரு அபிஷேகத்தை தந்து கத்தர் அவர்களை பலப்படுத்தி கடமைகளை ஆற்றக்கூடியவர்களாய் அவர்களை மாற்ற போகிறார் நீங்க ஒரு சின்ன காரியத்தை நீங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்க மனைவிட்ட சொல்றீங்க புருஷன்ட்ட சொல்கிறீங்க அதை அவங்க செய்யாமல் அசதியாக இருக்கும் பொழுது நாளைக்கு செய்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன டென்ஷன் வருது நம்ம எவ்வளோ கோவப்படுறோம் அப்போ கத்தருடைய காரியத்தில் நாம் எவ்வளவு அசதியாக இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்கள் கத்தர் எவ்வளவு நம்மளை மாதிரி டென்ஷன் ஆனார்னா நம்மளாம் இருக்க முடியுமா இன்னைக்கு கத்தருடைய வசனம் உன்னோடு பேசி இருக்கிறார் தேவன் தனித்தனியாய் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறார் என் மகனே என் கடமையை நீ செய்வாயாக என் மகளே உனக்கு ஒப்புவித்த கடமையை நீ செய்வாயாக ஹலலோயா ஹலலோயா என்ன செய்குவேன் என் இன்ப இயேசுக்காய் என்ன செய்குவேன் என் இன்ப இயேசுக்காய் இன்னும் தாழ்த்தியே வைப்பேன் சேவைக்காய் இன்னும் தாழ்த்தியே வைப்பேன் சேவைக்காய் என்ன செய்குவேன் like come. பிரியமானவர்களே கடமை தவறினவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் கடமையை நிறைவேற்றினவர்கள் பிரதிபலனை கொள்ளுகிறார்கள் அருமையான சகோதரனே சகோதரியே நீ எந்த கூட்டத்தில் இணைய போகிறாய் கடமை தவறிய ஒரு கூட்டம் சிவகாசியில் உண்டு அவர்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவார்கள் கடமையை செய்து முடிக்கிற ஒரு கூட்டம் சிவகாசியில் உண்டு அவர்கள் பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள் நியாய தீர்ப்பில் நீ எந்த கூட்டத்தில் இணைய போகிறாய் ஆமேன் என்ன செய்குவேன் என் இன்ப இயேசுக்காய் இன்னும் தாழ்த்தியே வைப்பேன் சேவைக்காய் இன்றைக்கே தேவனுடைய கடமைக்காய் உன்னை சமர்ப்பிப்பாயாக ஆமே நீ கடமை நிறைவேற்றினால் நீ கணம் பெறுவாய் கடமையை நிறைவேற்றினால் பிரதிபலனை பெற்றுக் கொள்வாய் அமேன் என்ன செய்குவேன் என் என்ன செய்குவேன் நீ கடமையை செய்கிறதினால் சில நேரங்களில் நீ கோழை என்று அழைக்கப்படலாம் ஏமாளி என்று அழைக்கப்படலாம் பைத்தியக்காரன் என்று நீ அழைக்கப்படலாம் ஊழியம் செய்வதால் நீ பரிகசிக்கப்படலாம் உன்னை அற்பமாய் எண்ணலாம் உன்னை தாழ்த்துவதால் எல்லாரும் உன் தலையின் மேல் ஏறி போகலாம் ஆனால் உன் ஓட்டம் முடியும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அழைப்பார் ஒருவேளை கடந்த காலங்களிலே கத்தோடைய காரியங்களிலே கடமைகளில் நாம் கடமை தவறி இருக்கலாம் சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் அதை அலட்சியம் பண்ணி இருக்கலாம் இன்றைக்கு கத்துடைய கரத்தில் கத்தாவே என் கடமையில் நான் இனிமேல் உண்மையா இருப்பேன் ஆமாம் என் ஓட்டம் முடிகிற வரை என் கடமையை சரியாய் செய்ய வேண்டும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் குடும்பத்திலும் சரி வீட்டிலும் சரி பிள்ளைகள் மத்தியிலும் சரி பெற்றோர்கள் மத்தியிலும் சரி சபையின் நடுவிலும் சரி வேலை ஸ்தலங்களிலும் சரி உங்களுடைய கடமையை சரிவர செய்யுங்கள் அலே லூயா உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது பிரதிபலனோடு இயேசு வருவார் என்ன செய்குவேன் என் இன்ப இயேசுதான் என்ன செய்குவேன் நம் மேல் விழுந்த கடமையை கத்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா என்னென்ன கடமைகளை நம்முடைய வாழ்நாளில் ஊழியத்தின் பாதைகளிலே ஓட்ட முடியறதுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இயேசு வரும் பொழுது கடமையை செய்து முடித்தேன் என்ற அறிக்கையோடு ஓட்டத்தை முடிக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் கத்தர் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கடமையை நிறைவேற்றினவர்களை சேர்க்க இயேசு வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோ